ஹதீஸ் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜுந்து சுஃபியான் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுபுகு தொழுகையை ஒருவர் தொழுதால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ளார் ஆதமின் மகனே கவனம் கொள்வாயாக அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ளவருக்கு ஏதேனும் நீர் இடையூறு செய்து அதனால் உண்மை அல்லாஹு தண்டித்து விட வேண்டாம் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஆறு ஐந்து ஏழு